உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்களும் பால்குடி சகோதரிகளும் உங்கள் மனைவியரின் தாய்மார்களும் ஆவார்கள் அவ்வாறே நீங்கள் ஒரு பெண்ணை விவாகம் செய்து அவளுடன் நீங்கள் சேர்ந்துவிட்டால் அவளுடைய முந்தைய கணவனுக்கு பிறந்த உங்கள் கண்காணிப்பில் இருக்கும் மகளை நீங்கள் கல்யாணம் செய்யக்கூடாது ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை மணந்த பின்னர் அவளுடன் வீடு கூடாமல் இருந்தால்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 எவருக்கும் ஓர் அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான் ஓர் அணு அளவு நன்மை செய்யப்பட்டிருந்தாலும் அதனை இரட்டித்து அதற்கு மகத்தான நற்கூலியை தன்னிடத்தில் இருந்து அல்லாஹ் வழங்குகின்றான் எனவே நபியே ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அவர்களுடைய சாட்சியுடன் நம் முன் கொண்டு வரும்போது நாம் இவர்கள் மீது சாட்சியாக உண்மையும் கொண்டு வந்தால் உம்மை நிராகரிக்கும் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் அந்த நாளில் இவ்வாறு அல்லாஹுவை நிராகரித்து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 நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான் அவர்களில் எவர்கள் ஈமான் கொண்டு நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை சுவனவதிகளில் புகுத்துவோம் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர் அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான துணைவியர் உண்டு அவர்களை அடர்ந்த நிழலிலும் அமரச் செய்வோம் நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்புவித்துவிட வேண்டும் என்றும் மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறார் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இதில் மிகவும் சிறந்த உபதேசம் செய்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் உருவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புவர்களாக இருப்பின் அதை அல்லாஹுவிடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள் இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும் நபியே உன் மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் நம்புவதாக வாதித்துக் கொண்டிருப்போரை நீர் பார்க்கவில்லையா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 யார் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள் சித்தீகீன்கள் சத்தியவன்கள் சுஹதாக்கள் உயிர் தியாகிகள் சாலிகீன்கள் நல்லொழுக்கமுடையவர்கள் ஆகியவர்களுடன் இருப்பார்கள் இவர்கள்தான் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள் இது அல்லாஹுவிடம் இருந்து கிடைத்துள்ள அருட்படையாகும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதில் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான்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 உடனே அவர்கள் அதை பரப்பி விடுகிறார்கள் அவர்கள் அதை அல்லாஹுவின் தூதரிடமோ அல்லது அவர்களில் உள்ள அதிகாரிகளிடமோ தெரிவித்தால் அவர்களில் இருந்து அதை ஊகித்து அறியக்கூடியவர்கள் அதை நன்கு விசாரித்து அறிந்து தக்க ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள் அல்லாஹுடைய கிருவையும் அருளும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஷைத்தானையே பின்பற்றியிருப்பீர்கள் எனவே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 அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நிச்சயமாக உங்கள் அனைவரையும் இறுதி நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான் இதில் சந்தேகம் இல்லை மேலும் அல்லாகவே பார்க்கிலும் சொல்லில் உண்மையுடையோர் யார் நயவஞ்சகர்களைப் பற்றி நீங்கள் இருவகையான அபிப்பிராயம் கொண்ட பிரிவினர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை தலைகுனிய வைத்து விட்டான்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 இன்னும் வார்த்தை பாட்டில் அல்லாகவே விட உண்மையானவர் யார் மோமீன்களே மறுமையில் நீங்கள் விரும்பியபடியோ அல்லது வேதத்தை உடையவர்கள் விரும்பியபடியோ நடந்து விடுவதில்லை எவன் தீமை செய்கிறானோ அவன் அதற்குரிய தண்டனை வழங்கப்படுவான் இன்னும் அவன் அங்கு அல்லாகவே தவிர வேறு யாரையும் தனக்கு பாதுகாவலனாகவோ துணை செய்பவனாகவோ காணமாட்டான் ஆகவே ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி